அதனால எல்லாம் இல்லாமல் போயிட்டு இருப்போம் போவோம் நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே நிற்கும் பரிசேன்னா போவதற்கு உரிய தகுதியில் நிற்கும் நம் மேல போவோம் என்பதெல்லாம் போலாமா அப்படின்னு சரி சாமி போலாம் தருவோம் அப்படின்னு சொல்லணும் அல்லவா அந்த குறிப்பில் எல்லாம் நில்லுங்கப்பா ஒருபடிமின் பிற்பால் நின்று பேழ் கணித்தால் பெருதற்கரி என்பம்மானே நல்ல காலம் உண்டாகவே காதல் செய்து செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் போவது போய் ஒரு காலம் அந்த கதவுமா அடைச்சு விட்டா அப்புறம் நீங்க ஒரு காலம் பெற முடியாதுப்பா பிற்பால் பெருகணித்தால் கொஞ்சம் நம்ம காலதாமதம் பண்ணும் ஒரு கால் அங்கேயும் கதவை அடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிற்பட்டொடிந்தும் நம்ம ஒன்றும் கரையிட முடியாது அதனால எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் வாய்த்தத நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி இதனை மதித்திடுமின் அப்படின்னாரு யாரு அப்படி யாரு வாய்த்தத நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி இதனை மதித்திடுமின் அப்பர் சுவாமிகளா வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு அப்புறம் இதனை மதித்தெருவி நம்ம நல்ல வேலையா அந்த ஒரு பிறவி கிடைச்சதியா ஆடு மாடா கிடைச்சா என்ன பண்ணும் நாலு காலம் மாலை ஆடிக்கிட்டு புள்ள தின்னு புள்ள தின்னுட்டு உட்காந்துருக்கோம் ஆமா ஆமா கிடப்போம் இப்ப நம்ம நல்ல வேலை வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இதனை மதித்திருமி நல்ல அருமையான நேரம் நமக்கு இப்படி எல்லாம் போகணும்னு எல்லாம் பெரியவங்களுக்கு அதான் தான் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெறணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஆசைப்பட்டாங்க இல்லைன்னா அவங்க அழைத்து அப்படியே போயிட்டாங்க அவங்க கையிலாயம் போயிருக்கலாம் இது மாதிரிலாம் பாடணும்னு இல்லை அது நம்மீது வைத்த பற்றுதான் இல்ல அவங்களும் ஒரு ஆன்மா தானே நாம ஒரு மாதிரி ஆன்மா இருந்தோம் இந்த பின்னால் இருக்கிற ஆன்மாக்களும் கரையேறட்டும் சொல்லி நமக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் சொன்னாங்க நின்றீங்கன்னா பெருதற்கரியன் பெம்மானி நல்லா அதான் போகலாமா வேணாமா அல்ல அப்படி கொஞ்சம் காது மெதுவாதுங்கிறது அது மாதிரிலாம் இருக்கிறது பேழ்கணித்தம் அல்ல பேழ்கணித்தால் பெருதற்கரியன் பெம்மானி அப்புறம் முடியாதுப்பா வந்துருங்க பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள்ப்பா பா நீங்க எல்லாம் இந்த மாதிரி சொற்கள் காதல விடும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஒரு பெரும்பேரு என்ன பெரும்பேரு பேரானந்தம் பிரியாதிருக்க பெற்றீர்கள் பெருமானுடைய ஆனந்தத்தை அருமையா தெளிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லைன்னா இதெல்லாம் கேட்க முடியாது எனவே அந்த ஆனந்தம் பெற்ற நீங்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அடிங்கி அரற்றாதே திடீர்னு இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இந்த பேர பையன் எனக்கு தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவான் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்னு போனீங்க போனது போனதுதான் நீங்களாச்சும் உங்க பேரனாச்சும் தான் அதனால அருமாலுற்று மீண்டும் இந்த மயக்கம் உலகியல் மயக்கத்தை மால்னா மயக்கம் இல்லை அந்த மாதிரி ஒரு உலகியல் மயக்கத்தில் வழிபட்டு பின்னை நீர் அப்படி போயிட்டீங்க பின்னை நீர் அம்மா அடிங்கி அறத்தாதே பின்னால் நீங்க வருத்ததான் பண்ணும் ஐயோ எல்லாரும் போயிட்டார்களே நம்ம பிற்பற்றொடிந்தேன் பெம்மானே என்று நீங்க வருத்தப்படுவீங்க அதனால் அதெல்லாம் அந்த சிந்தனை வராமல் வந்து இந்த சிந்தனையோடவே வாங்கப்பா பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே இப்ப இதெல்லாம் திறந்திருக்குது ஆனா சேர வாரியன் ஜெகத்தீரேன்னு சொன்னார் பாருங்க நீங்க பத்து பேர் அப்படி சேர வாரம் ஜெகத்தீரே அதோட ஒண்ணு சேர வாரம் நான் இங்க வந்தா நீங்க ஒரு பேர்லாம் பின்னால் வரக்கூடாது நம்மோட சேர கூடவே வரணும் ஆமா நம்ம ஞான கூட வராம இருந்த இடம் இது எந்த இடம் ஞான சம்பந்தரோட கூட வந்து இருந்தாங்க ஒரு இடத்துல அவங்க வரல சிவ சிவ திருவரத்துறை திரு அறத்துறை அவருக்கு எங்க போயிடணும்னு கேட்டீங்கன்னா ஆமா அவருக்கு எங்க போகணும்னு நினைச்சாருன்னா முத நாளே இதுக்கு போயிடணும் எது என்ன ஒரு நல்ல பதிங்க அறத்துறை திருநெல்வாயில் அறத்துல தான் கொடுத்தார் எங்க இருந்த பெருமான் கொடுத்தார் அறத்துறை அடியெழுதம் அருளே அது என்ன பாட்டு எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமற் கடவுளன் தேத்தி சிந்தை செய்பவர்க்கல்லால் செந்துகை தொழுவதென்றால் கந்த மாமலர் உந்தி கடும்புணல் இவாமலின் கரைவியல் அந்தன் சோலைநல் வாயில் அறத்துறை அடிகள் நம் அருளி திருவரத்தில் அடிகள் சரிங்களா அதுக்கு முன்னால மாறன் பாடியில தங்கிவிட்டது மாறன் பாடியில தங்கிட்டாங்க ஏன் தங்கினாரு கேட்டீங்கன்னா பின்னால வந்து வரவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் ரெண்டு பேர்லாம் ஒரு மூணு பேர்லாம் தள்ளி வந்துட்டு இருந்தாங்க இவர் மணி இப்ப நாலு நாலரை பிற்பகல் நாலரை மணி இருக்கும் என்ன வந்தா நம்ம இன்னைக்கு திருவரத்துறை போயிடலாம் இவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் தாழ்ந்து வர்றாங்களே பெத்தப்பாவும் எல்லாம் பின்னால்தான் வருது என்ன பண்றது பார்த்தா சரி மாறன்பாடியில தங்கிடுவோம்னு தங்கிவிட்டார் எல்லாம் அவங்களும் வந்து சேர்ந்தாங்க என்ன எல்லாம் உடம்பெல்லாம் சிரமமா இருக்காட்டிருக்கு இங்க தங்கி விடுவோம் அப்படின்னு சரி அப்படின்ட்டாங்க உட்காந்துட்டு பெருமான் பார்த்தார் இப்ப இந்த அவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் இந்த வயசானவங்களே நடக்க கஷ்டப்பட்டாங்களே தம்பி அயராம நடந்து வருதுன்னு சொல்லிட்டு தான் பல்லக்கு அருமையா ராத்திரில சொல்லி அங்க இங்க திருநெல்வாயில் அடத்துல இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி காலையில் சிவகணங்கள் அந்த பல்லக்கு எடுத்து வைக்கும் அதை எடுத்து கொண்டு போய் ஞானசம்பந்தரை அழைத்து வாரும் சொன்னார் அப்படி எல்லாம் ராத்திரி அந்த நெல்வாயில் அடத்த எல்லாருக்கும் கேட்டு கேட்ட உடனே இவங்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி எல்லாம் வந்து திரண்டு இதெல்லாம் திரை ஒளியில காட்டலாம் ஒளியும் ஒளியும் விடிய காலம் அஞ்சு அஞ்சரை மணி கூவின பூங்குயில் கூவின கோடி குறுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை அப்படி இருக்கு பார்த்தா ஒரு பல்ல பொண்ணு அப்படி இருக்குது இங்கே திரு அற நெல்வாயில் இடத்துல இவங்கெல்லாம் உடனே அதுக்கு கும்பிடு போட்டாங்க இதுலதான் நம்ம ஆமா வந்து அதெல்லாம் வைத்தாங்க வச்சுக்கிட்டாங்க கொண்டு உடனே அசிரீதி எடுத்து சொல்லுங்க ஞானசம்பந்த பெருமான் மாறன்பாடியில அவருக்கு முத நாளே இந்த திருநெல்வாயில் இடத்துக்கு போகணும் எண்ணம் ஆனா அந்த கூட வந்தவங்க பாவம் ரொம்ப கால்நடையில கடினப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அதனால காலையில மூணு மூன்று மணிக்கெல்லாம் இருந்துருச்சு நீராடி நீரும் ஆடி எல்லா வழிபாடு செய்துட்டு இங்க திருஅரத்துறை போவதற்கு தயாரா இருக்கு இது அப்படி தயாரா நிற்கும் போது அந்த நெல்வாயில் நடத்திருக்காங்க கொண்டு வந்து முன்னாள் கொடுத்தாங்க இது தங்களுக்கு எந்த பெருமானருடையது அதனால இதில் ஏறி சிவ சிவ அப்பதான் பாடிட்டு வர்றார் எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமற்கடவுளன்று ஏத்தி பழைய ஓதால் இப்படிதான் பாடுவாங்க இப்ப இந்த பாடலாம் ஒன்றும் பாடுறதும் இல்லை பாடணும் இதெல்லாம் இந்த அற்புத செயலா இருக்கிற பதியம் எல்லாம் பாட சொல்லணும் ஞானசம்பந்தர் குரு பூஜையில அப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆமாமா இதெல்லாம் பாடுங்கன்னு சொல்லுவாங்க என்னென்ன இதெல்லாம் பாடு எது அற்புதமோ அதெல்லாம் மந்திரமாவது நீரு வானவர் மேலாவது நீரு சுண்ணவன் சந்தன சாந்தம் இவரது என்ன இதெல்லாம் பாட சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இது அருமையானதுல அது அந்த காலத்து பாணி எந்த பெருமான் ஏறமற்கடவுளன்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் பெருமானை வழிபட்டவங்களுக்கு தான் இந்த அருள் கூடும்னர் எது கந்த மாமலர் உந்தி கடும் புனல் நீ வாமல்கும் கரைவேல் அந்த சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருணி இப்படிதான் அந்த ஆத்திர புதாமூர்த்தியில் பாடுவோம் இப்ப இந்த பாட்டெல்லாம் ஓதாம தெரியுங்க காணும் அப்பன்னா பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காக அவருடைய அவரை நினைந்து கொண்டே இருந்து இன்பத்தை பெறுகின்ற அந்த புண்ணியம் பெற்றிருக்கிறவர்களே அருமாலுற்று நல்ல இப்ப தக்க தகுதியில் இருக்கீங்க இதை விடுத்து மீண்டும் உலகியல் வயப்பட்டு மால்னா மயக்கம் அந்த உலக உலக மயக்கத்தில் ஈடுபட்டு விட்டு பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே பின்னால் வருத்தப்படாதீங்க பிற்பட்டு போயிட்டோமேன்னு நினைக்காதீங்கப்பா வந்துருங்க திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே இப்ப திறந்திருக்குது திருக்கதவம் நாம எல்லாம் செல்லலாம் சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமீ அவன் திருவடியை பொழுது நம்ம அடைவதற்கு சரியான நேரமையா எல்லாரும் வாங்க போலாம் என்று சொல்லி திருவடி போறதுக்கு அழைக்கிறார் யாத்திரை அல்லவா சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் சேர கருதி அவன் திருவடியை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட சிந்தனையை திருந்த வைத்து என்ன சிந்தனை உலகியல் வழிக்க வைக்காம சிந்தனை தனக்காக்கி அதான் திருந்த வைத்து அப்படியே கூட உடையலாம் சேவடி சிந்தனையை திருந்த வைத்து என்னன்னா சிந்தனையின் தனக்காக்கி எனவே நல்ல திருவாசகத்துக்கு திருவாசகமே உடை நம்ம வேண்டியதில்லை இதேதான் அதனால இப்படி சிந்தனையை திருத்த வைத்து சிந்துமின் உலகில் வயப்பட்ட சிந்தனையே வரக்கூடாது அருளியில் வயப்பட்ட சிந்தனையாகவே இருக்கணும் அது மட்டும் நல்லா மனதை வைங்க போரில் புலியும் வேர்க்கண்ணால் பங்கன் நம்முடைய அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா அந்த போரில் பொலியும் வேல் போர்க்கோளத்துல போர்க்காலத்துல எப்படி இருக்கும் வேல் அப்படி நுனியும் அப்படி வச்சுட்டு இருக்கும் இல்லவா யாரேன்னு வந்தாலும் அப்படி குத்துவாங்க அவ்வளவு நுண்ணியா இருக்கும் அந்த வேல் மாதிரி நம்ம அம்மா கண் இருக்கும் அம்மா கண் அப்படி சேர்ந்து இப்படி இருக்கும் கூரா இருக்கும் எனவே அந்த போரில் பொலியும் வேர்க்கண்ணால் பங்கன் அந்த அம்மாவுக்கு கணவன் தான் நம்முடைய பெருமான் புயங்கன் நல்ல தோள்களை உடையவன் அருளமுதம் ஆரப்பருகி அவன் அவன் இருக்கின்ற திரு திருளமுதத்தை ஆற ஆரப்பருகினா வேண்டுந்தனையும் வாய்விட்டு அழுவீங்க பாருங்க வேண்டிய அளவு சாப்பிடும் ஐயா இனிமே இடம் இல்லையா போதியா என்ன இங்க வந்திருக்கணும் இல்ல அந்த அளவு சாப்பிடணுமா இல்ல ஆரப்பருகி ஆறாத ஆர்வம் கூற மேன்மேலும் பெருமான அடைய வேண்டும் என்ற அந்த எழுச்சி உங்களுக்கு குன்றாதிருக்க அழுந்துவீர் அந்த சிவானந்தத்துள் அழுந்து நில்லுங்கள் அழுந்துவீர் போற பொறிவின் பொய் சிவன் கலர்க்கே பொய்யில் கிடந்து பொருளாதே போர் அப்பொறிமின் அல மிக விரைந்து நாம் போவதற்கு பொறிமின் எண்ணுங்கள் எண்ணுங்கள் சிவன் கடற்கே புரிமின் நினைந்துங்கள் பொய்யில் கிடந்து புரளாதே இந்த இந்த பொய் பொய் இருந்து நீங்கி மெய்யுலகமாக இருக்கிற பெருமான் திருவடியிலேயே இருப்பதற்கு ஆசைப்பட்டு வாருங்கள் பிற்பட்டு வேண்டாம் என்றெல்லாம் அழைக்கிறார் புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆள் ஆகாதி மருள்வீர் பின்னை மணிவாசருக்கு அவ்வளவு ஆர்வம் இதுமோ இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா வந்துடலாம் ஐயா இல்லைன்னா நீங்க வர முடியாதியா அப்புறம் எப்பப்பா வருவீங்க அது நம் மீது வைத்த அந்த பேரன்பு அதுதான் அவருக்கு புரள்வார் இப்ப எப்படி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெருமானி சில பேர் அப்படியே புரண்டு போறாங்க ஏன் பெருமானி பெருமானி பெருமானி பெருமானி அன்பு மீது வருகின்ற பொழுது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல அப்படியே நின்றும் இருந்தும் கடந்தும் புரண்டும் புரண்டு புரண்டு வேற போனாங்க பாத்தீங்கன்னா தெரியல திருச்செந்தூர்ல அந்த நாலு இதுலயும் பிரகாரத்திலையும் அப்படியே இந்த பிறண்டு பிறண்டு பிறண்டு வர்றாங்களே அங்க பிரதிஷ்டம் அது அதான் அங்கம்ங்கிறது உறுப்பு இல்ல உறுப்புகளினால் வரும் பலம் உறுப்பினால் வரும் பலம் ஆனா இப்ப இதுவும் உறுப்பு தான் நாமெல்லாம் இப்ப காலில் இருந்தாலும் தான் இது உடம்பு உடல் உறுப்புகள் அத்தனையும் உடல் உறுப்புகளினால் வரும் பலம் அப்படி சொல்லலாம் உடல் உறுப்புகளினால் வரும் பலம் அதான் அங்க பிரதர்ஷனம் அப்படியே போட்ட தொடங்கிட்டு வராங்க முருகா முருகா முருகா முருகா மேல மேடு பள்ளம் வேற திருச்செந்தூர் கோவில் நீங்க பொதுவா சமத இந்த மாதிரி சமதே இப்படி புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் வாய்னால ஒன்று இன்றே வந்து ஆள் ஆகாதீர் இப்பொழுது வந்து நீங்க அடிமையாக ஆயிடணும் ஆள் ஆகாதீர்னா அடிமையாக நீங்கள் ஆகாவிட்ட ஆகாவிட்டால் இல்ல மருள் வீர் பின்னை அப்புறம் நீங்க ஒரு பத்து நாள் போச்சு என்னமோ நீங்க எல்லாரும் சொன்னாங்க நாம சஷ்டிக்கு ஆறு நாள் போய் அந்த வளம் வந்திருக்கலாம் எல்லாம் சொன்னாங்க பக்கத்தில் எடுத்துடலாம் கூட முட்டாள்தனம் முட்டாத்தனம் என்று பின்னால் நீங்க வருத்தப்படுவீங்க அப்படி சொல்லுவதை கேட்காம இருந்து விட்டால் பின்னால் நீங்க வருத்தப்படுவீங்க அதனால சொன்னா கேளுங்கிறார் அதனால வந்து ஆள் ஆகாதீர் இன்னைக்கு நீங்க வந்து அந்த மாதிரி அடிமைத்திறம் பேணி நீங்க வராவிட்டால் பின்னால் மருள்வீர் அன்னைக்கு எல்லாரும் போனாங்க கூப்பிட்டாங்க நம்ம கூட போயிருக்கலாம் பாவிப்பே போகணும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே வருத்தப்படுவீர்கள் அதனால மருள் வீர் பின்னை மதிப்பார் யார் உங்களை யார் சாமி மதிப்பா இது சும்மா முதல் நாள் வரைக்கும் சொல்ல ஒரு மறுநாள் வரைய வரலேன்னு நீ இனிமே அன்னுமே எங்கேயாவது கூப்பிட்டா கூப்பிடாதா ஒதுக்குறான்னு ஆமா ஆமா நீங்க ஒவ்வொரு தரம் போய் கூப்பிட்டு முத நாள் எனக்கு நீங்க முடியலன்னு சொன்னா ரெண்டு தரம் கூப்பிட்டு பாப்பாங்க மூணாவது தெரிஞ்சு ஆடா அந்த ஆள் வரமாட்டான் வாண்டு அவங்கள மதிக்க மாட்டாங்க மருள் வீர் பின்னை மதிப்பாரார் மதியுட்கலங்குவீர் உங்க புத்தியில வருத்தப்பட்டு நிற்பீங்க ஐயோ முடியலையே முடியலையே வருத்தப்படுவீங்க பெருள் வீராயில் இது செய்வின் நல்ல தெளிவு உள்ள தெளிவு இருக்குமானா நான் இப்ப சொல்றதை நீங்க கேட்டுங்க என்ன சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருள் ஆர் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அதனால் பின்னால் இருந்தா தங்கி விட்டு விடுங்கள் அதனால இப்பொழுதே உடன் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் நாம் போய்விடுவோம் சிவபுரத்துக்கு செல்லிவிடுவோம் என்று இந்த ஆர்வத்தினால தான் பெற்ற இன்பத்தை தன்னுடைய அந்த அடிவளம் பெறணும் என்ற எண்ணத்தினாலே இப்படி எல்லாம் சொல்றோம் இதுதான் யாத்திரை பத்து இதுக்கு யாத்திரை பத்துன்னு பேர் வைத்தது ரொம்ப பொருத்தமானது இது தில்லையிலருடையது என்ன